இல்லா நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக இறுதி தூதராக அனுப்பப்பட்ட ஹதரத்தை முஸ்தபா முகம்மது அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சாபியோன்கள் சபோசாபிகள் கலப்பு சாதிகள் முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ் அன்பு சகோதரர்களே மதிப்புக்குரிய பெரியோர்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா கட்டங்களிலும் வல்ல ரஹ்மானை பயந்து சகுவாவோடு வாழுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன் கனியமான சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே ஈமானுடைய பணிகளில் மிக முக்கியமான ஒரு பணிதான் உள்ளத்தில் நல்ல குணங்களை நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்வது உள்ளத்தை விட்டும் தீய குணங்களை கெட்ட குணங்களை தூரமாக்குவது இது ஈமானுடைய பணிகளில் ஒன்று கெட்ட குடங்களில் மோசமான குடங்களில் ஆக பயங்கரமான மோசமான ஒரு குணம் என்றால் அது ஹசத் பொறாமை பொறாமையை இஸ்லாம் மிக கண்டிப்பாக எச்சரிக்கை செய்கிறது இஸ்லாம் விரைக்கிறது ஒரு பாவம் என்று இஸ்லாம் திரகரிடம் செய்கிறது எப்படி நல்ல செயல்கள் நல்ல நடத்தைகள் வெளியாகுவதற்கு உள்ளத்தில் உள்ள நற்குணங்கள் நல்ல பண்புகள் காரணமாக அமைகிறதோ அதே போன்று கெட்ட செயல்கள் மோசமான செயல்கள் உண்டாகுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக பொறாமை என்பது அமைகிறது இதை யாராலும் மறுக்க முடியாது கடந்த காலத்து வரலாற்றை பார்க்கும் பொழுது இதைத்தான் நாம் புரிந்து கொள்ளலாம் இதைத்தான் நாம் விளங்கிக் கொள்ளலாம் பொறாமையினால் பகை குரோதம் சண்டை கோல்மூட்டுதல் புறம் பேசுதல் சூழ்ச்சி செய்தல் துரோகம் இப்படி பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம் பொறாமையுடைய தாக்கம் இதோடு முடிவடையாது பொறாமை கூடி கூடி கூடி ஒருவனுக்கு சூரியம் செய்யக்கூடிய அளவுக்கு அவனை கொண்டு போகும் ஒருவனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவனை கொண்டு செல்லும் பொறாமை என்பது அவ்வளவு பயங்கரமான ஒன்று மார்க்க மிக எச்சரிக்கை செய்கிறது பொறாமையை விட்டு நம் பொதுவாவை ஆரம்பம் செய்யும் போது பயான்களை ஆரம்பம் செய்யும் போது மின் எங்களுடைய உள்ளங்களுடைய தீங்கை விட்டும் நாம் பாதுகாவல் தேடுகிறோம் என்று பாதுகாவல் தேடிவிட்டு தான் பயானை ஆரம்பம் செய்கிறோம் உள்ளங்களுடைய தீங்கு அது பயங்கரமான ஒரு தீங்கு பொறாமை குணம் மிக அவசரமாக ஒரு மனிதனை சொற்றிக்கொள்ளும் ஷேபான் அமல் விவாதம் செய்ய விட மாட்டான் அப்படிதான் அமல் விவாதத்தை நீங்கள் செய்தாலும் அந்த நன்மைகளை ஏதோ ஒரு ரீதியில் உங்களிடம் இருந்து கலத்துவதற்கு முயற்சி செய்வார்கள் அதில் ஒரு தந்திரம் தான் இந்த பொறாமை கொடம் மனிதன் என்பவன் அவனுடைய இயல்பிலேயே பொறாமை குணம் என்பது மிக அவசரமாக ஏற்படும் பொறாமை படக்கூடிய பண்பு ஒருவரிடத்தில் இல்லை என்றாலும் யாராவது ஒருவரை கண்டு அவரது நியமத் அவருக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடை ஒரு ஆச்சரியமாக தெரிந்தால் பொறாமை திடீரென்று வந்துவிடும் இதற்கு தான் அன்னைக்கு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வானாக என்று சொல்லுங்கள் மாஷா அல்லாஹ் என்று சொல்லுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வரக்கல் செய்வானாக என்று சொன்னா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடியதுதான் இது என்ற பாராட்டு செய்தி இந்த இரண்டுமே அந்த பொறாமையை விட்டு உங்களை பாதுகாக்கும் பொறாமையுடைய தீங்கில் இருந்தும் அந்த மனிதரை பாதுகாக்கும் நாமும் அந்த பாவத்தில் இருந்து ஒதுக்கிக் கொள்வோம் இஸ்லாம் வழிகாட்டுகிறது ஒரு மனிதனை பார்த்து அவனுடைய ஞாபகத்தை அருட்கடையை பார்த்து பொறாமை ஏற்பட்டால் உடனே பாரகல்லா மாஷா நல்ல வார்த்தைகளை சொல்லி அவரை பாராட்டி துவா செய்யுமாறு இஸ்லாம் வழி காண்பிக்கிறது கனியமான சகோதரர்களே பொறாமையை நான்கு வகையாக பிரிக்கலாம் பொறாமை நான்கு வகை முதல் வகை எனக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்கக்கூடாது ஒரு நியமன் ஒரு அருட்கொடை நான் ஆசைப்படுகிறேன் எனக்கு கிடைக்கவில்லை இன்னொருவனுக்கு கிடைத்திருக்கிறது அவனுக்கும் கிடைக்கக்கூடாது என்று நினைப்பதுதான் பொறாமையுடைய உச்சகட்டம் எனக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்கக்கூடாது இதுதான் பொறாமையின் மிக மோசமான நிலை குடும்பங்களுக்கு மத்தியில் நண்பர்களுக்கு மத்தியில் ஒரே மகல்லாவில் வசிக்கக்கூடிய ஒரே ஊரில் வாழக்கூடியவர்களுக்கு மத்தியில் இந்த பொறாமை குணம் என்பது காணக்கூடியதாக இருக்கிறது இந்த பொறாமை சிறிய சிறிய சந்தைகளோடு முடிந்து போகாது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட இதற்காக தான் சந்தையிடுகிறார்கள் நான் ஆட்சிக்கு வரவில்லை இவன் ஆட்சிக்கு வந்து விட்டான் எனக்கு கிடைக்காதது இவனுக்கு கிடைத்து விட்டது இவனை கீழே போட வேண்டும் சூழ்ச்சிகளையும் சதிகளையும் செய்கிறான் கனிமான சகோதரர்களே மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று அந்நிய மக்களில் பார்க்கிறார்களே ஒரு கீழ் ஜாதியை சேர்ந்தவர் மேல் ஜாதியை சேர்ந்தவரை விட பணத்தில் உயர்ந்தால் அந்தஸ்தில் உயர்ந்தால் பட்டம் பதவியில் உயர்ந்தால் அந்த கீழ் ஜாதியில் இருக்கக்கூடியவனை இவன் கேவலமாக பேசுவான் சில போது தாக்கவும் செய்வான் இவன் யார் இவன் தனி தாழ்த்தப்பட்டவன் எனக்கு மேலால் இவன் போவதா இவனுக்கு கீழால் நான் இருப்பதா உள்ளம் இதை ஏற்றுக்கொள்ளாது கனிமான சகோதரர்களே பொறாமையுடைய முதல் கட்டம் எனக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்க கூடாது இதுதான் மிக மோசமான ஒரு சட்டம் இஸ்லாம் இந்த குணத்தை ஹராமாக்கியிருக்கிறது இதனால் பாவம் கிடைக்கும் இந்த பொறாமையை ஒரு மனிதன் உள்ளத்தில் சுமந்தால் பாவம் கிடைக்கும் இரண்டாவது ஒருவரிடத்தில் ஒரு நியமன் அருட்கொடை ஒரு பாக்கியம் அவருக்கு இருக்கிறது அவருக்கு இல்லாமலாகி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது இது இரண்டாவது கட்டம் முதல் வகையை விட இது கொஞ்சம் பாதிப்பு குறைவுதான் முதல் வகையில் இருந்தவன் உலகத்திற்கே நலவு நாடவில்லை அவனுக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்கக்கூடாது அந்த விடயம் உலகத்தில் நடக்கவே கூடாது என்று நினைக்கிறான் இரண்டாவது கட்டத்தில் இருக்கக்கூடியவன் இன்னொருவரால் நடக்கக்கூடாது என்னால் நடக்க வேண்டும் ஏதோ அந்த அந்த நல்ல காரியம் உலகத்தில் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அதனால் இந்த பொறாமையுடைய வகையை இரண்டாவது கட்டத்தில் கொண்டு வருகிறார்கள் இதுவும் கூடாது இதையும் இஸ்லாம் ஹராமாக இருக்கிறது ரசூல் செல்லம்மாக அணிந்து வசல்லம் அவர்கள் நபியாக ரசூலாக அனுப்பப்பட்ட நேரம் அங்கிருந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் நபியவர்களை தாக்கி பேசினார்கள் வசனத்தை அல்லாஹுடைய பேருபகாரத்தினால் அல்லா இவர்களுக்கு கொடுத்த அந்த பேருபகாரம் நியமத்தை பார்த்து அவர்கள் பொறாமைப்படுகிறார்களா அவர்கள் உம்மி நபி எழுத வாசிக்க படிக்க தெரியாது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ரெண்டு திருமணங்கள் செய்திருந்தார்கள் ரெண்டு திருமணங்கள் சாரா ஹாஜர் சாரா நாயகி அவர்களுக்கு இஸ்லாம் அலி இஸ்லாம் அவர்கள் குழந்தையாகவும் ஹாஜர் நாகி அவர்களுக்கு இஸ்மாஹில் அலைக்கு இஸ்லாம் அவர்கள் குழந்தையாகவும் பிறந்தார்கள் இஸ்மாயில் அலைக்கு இஸ்லாம் அவருடைய வம்சாவளியில் எந்த ஒரு நபியும் ரசூலும் வரவில்லை இஸ்லாம் அலைக்கு இஸ்லாம் அவருடைய வம்சாவளியில் தான் அநேகமான ரசூல்மார்கள் அநேகமான நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் இஸ்ஹாக் அலிசலாம் அவருடைய மகன் யாகோப் யாகூப் அலிசலாம் மகன் யூசுப் அந்த பரம்பரையில் தான் மூசா அலிசலாம் ஹாரூர் அலிசலாம் ஜாவூத் சுலைமான் ஈசா ஜகரியா நபிமார்களுடைய பெரும் ஒரு பட்டியலே இஸ்ஹாக் அலைஹி சலாமுடைய வம்சாவளியில் தான் வந்தார்கள் யூத கிறிஸ்தவர்கள் மோசா அலைஹி அவர்களையும் சௌராத்தையும் பின்பற்றக்கூடியவர்கள் யூதர்கள் ஐசா அலைஹி சலாம் அவர்களையும் அவர்களுக்கு அருளப்பட்ட இஞ்சிலையும் பின்பற்றக்கூடியவர்கள் நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் முன்னைய வேதங்களில் சௌராஜ் இன்றி இறுதி நபியை பற்றி ஏராளமான செய்திகள் சொல்லப்பட்டிருந்தது முன்னறிவிப்புகள் ஏராளம் யூதர்களும் இறுதி நபியை எதிர்பார்த்திருந்தார்கள் கிறிஸ்தவர்களும் இறுதி நபியை எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் இவர்கள் எல்லாம் எதிர்பார்த்ததே இஸ்ஹாக் வம்சாவளியில் தான் அல்லாஹூ நபி முகமது வசல்லம் அவர்களை நபி இஸ்மாயில் அலஹி இஸ்லாமுடைய வம்சாவளியில் அனுப்புகிறான் இதை அவருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளதில்லை காரணம் ஹாஜர் நாயகி அடிமையாக இருந்து உரிமை விடப்பட்ட பெண் அடிமையின் வம்சாவளி என்று அந்த வம்சாவளிக்கு இவர்கள் பெயர் சொல்லுகிறார்கள் அடிமையின் வம்சாவளியில் வந்தவரை நாம் எப்படி ரசூலாக எடுத்துக்கொள்வது ஏற்றுக்கொள்வது இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய வம்சாவளியை சேர்ந்த அநேகமானவர்கள் உண்மைகள் எழுத வாசிக்க தெரியாது படிக்க தெரியாது இந்த வம்சாவளியில் வந்த ஒருவரை நாம் எப்படி தூதராக ஏற்றுக்கொள்வது அவர்கள் பொறாமைப்பட்டார்கள் நபி முகமது சல்லாஹ் வசல்லம் அவர்களை மறுத்தார்கள் அல்லாஹாலா கேட்கிறான் அல்லாஹ் கொடுத்த பேருபகாரத்தை பார்த்து அவர்கள் பொறாமைப்படுகிறார்களா அல்லாஹ் யாருக்கு ஒரு நியமத்தை அருட்கொடையை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவருக்கு கொடுப்பான் யாருக்கு கொடுக்க கூடாது என்று நாடுகிறானோ அவருக்கு கொடுக்க மாட்டான் அல்லாஹுடைய கதிரை பொருந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய கதிரை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தான் பொறாமை இந்த குணங்கள் எல்லாம் உருவாகும் கண்ணியமான சகோதரர்களே ரசூல் சல்லம் அழகி ஒத்தல்லம் அவர்களையே பொறாமைப்பட்டார்கள் குரான் இதை சொல்கிறது அவர்கள் பொறாமைப்படுகிறார்களா கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே பொறாமையுடைய மூன்றாவது வகை தனக்கு கிடைத்த ஒன்று இன்னொருவனுக்கு கிடைக்க கூடாது எனக்கு கிடைத்த இந்த சொத்து செல்வம் அல்லது இப்படியாப்பட்ட ஒரு பாக்கியம் இதே போன்ற இன்னொருவருக்கும் கிடைக்கக்கூடாது இன்னொருவனுக்கு கிடைத்தான் எனக்கு சமமாக வந்து விடுவார் சமமாக வந்தால் எனக்கு எந்த ஒரு சிறப்பும் இருக்காது என்று பொறாமைப்படுவார்கள் நெருங்கிய உறவுகளோடு ஒரே ஊரில் வாழக்கூடியவர்கள் நெருங்கிய நண்பர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் இந்த பொறாமை அதிகமாகவே காணப்படும் எனக்கு எந்த அளவு சொத்து செல்வம் இருக்கிறதோ அதே சொத்து செல்வம் எனது தம்பிக்கு இருக்கக்கூடாது என்னுடைய தாத்தாவுக்கு இருக்கக்கூடாது அநேகமானவர்கள் இப்படித்தான் நினைக்கிறார்கள் இது மூன்றாவது வகை பொறாமை இதையும் இஸ்லாம் தடை செய்கிறது இது கூடாத குணம் இந்த குணம் இருக்கக்கூடாது அம்மாவுடைய கபா கதிரை புரிந்து கொள்வதுதான் எங்களுக்கு சொல்லப்பட்டது பக்கத்து பக்கத்து ரெண்டு கடைகள் இருந்தால் ரெண்டு பேருக்கும் எவ்வளவு போட்டிகள் இருக்கும் காரணம் என்ன எனக்கு சரிசமமாக வரும் வருகிறான் எனக்கு போட்டியாக இவனும் வருகிறான் இவனை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் சொந்த உறவுகளில் நண்பர்களில் இவனுடைய அந்தஸ்திலேயே இன்னொருவன் இருந்தால் அவனை எப்படியாவது சாசுவதற்கு தான் அவன் பார்ப்பான் அதற்கு எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன தெரியுமா அவனுடைய சம்பாத்தியமே ஹராம் அவனுடைய இன்கமே ஹராம் அவன் ஹராசினால் தான் உழைக்கிறான் என்று அவனை குறை சொல்வான் புறம் பேசி திரிவான் ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்கலாம் குறை எப்பொழுது பிரச்சாரமாக அமையுமோ அது ஹசத் பொறாமைதான் அவன் ஹராசில் சம்பாதித்தான் என்ன ஹலாலில் சம்பாதித்தல் உனக்கு என்ன ஏன் மக்களிடத்தில் சொல்லி தெரிய வேண்டும் பொறாமை அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் கனிமான சகோதரர்களை எப்பொழுது குறைகள் பிரச்சாரமாக அமையுமோ நாலஞ்சு பேர் இருக்கும் பொழுது ஒருவரை பற்றி குறை பேசுகிறோமோ அந்த குறை பேசுவது தீபத் மட்டும் அல்ல அது ஹசத் பொறாமையோடு சம்பந்தப்பட்டது நான்காவது வகை பொறாமை ரிபுதா என்று பொறானும் ஹதீஸும் குறிப்பிடுகிறது ரிபுதா என்றால் ஒருவனுக்கு ஒரு நியமன் அருட்கொடை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனை பார்த்து நான் ஆசைப்படுகிறேன் எனக்கும் இந்த நியமத் கிடைத்தால் நல்லா இருக்குமே எனக்கும் இந்த நியமம் கிடைத்தால் நிறைய நனவு செய்வேனே என்று நான் ஆசைப்படுகிறேன் ஆனால் அந்த நியமத் அவரை விட்டும் இல்லாமலாக வேண்டும் அவருக்கு அந்த நியமம் கிடைக்க கூடாது என்று அவர் ஆசைப்பட மாட்டார் யாருக்கு அந்த நியமத்து இருக்கிறதோ அவருக்கு அந்த நியமத்து அப்படியோ இருக்கட்டும் எனக்கும் இது கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார் இது ஆசிரத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம் கூட சொன்னார்கள் லா ஹசத ரெண்டு விடயங்களில் பொறாமை கொள்ளலாம் ரெண்டு பொறாமையை சரியாக அனுமதிக்கிறது மனிதனுக்கு சொத்து செல்வத்தை கொடுத்திருக்கிறார் பணத்தை கொடுத்திருக்கிறான் அந்த பணத்தை நல்ல காரியங்களுக்காக தலைத்துக் கொண்டிருக்கிறான் தீனுடைய வேலைகளுக்காக செலவழிக்கிறான் சதகா தானங்களை அதிகமாக செய்கிறான் அதை பார்த்து நான் ஆசைப்படுகிறேன் அவனுக்கு போன்று எனக்கும் கிடைத்தால் நல்லம் இருக்குமே இதை பார்க்க அனுமதிக்கிறது وآخر آتاه الله حكمة فهو يقضي بها ويعلمها இன்னொரு மனிதருக்கு அல்லாஹு தாலா ஹிக்மத்தை கல்வி ஞானத்தை அறிவை கொடுத்திருக்கிறார் அந்த அறிவினால் மக்களுக்கு அவர் நலவு செய்கிறார் அந்த அறிவை கற்றுக் கொடுக்கிறார் இதை பார்த்து நாம் ஆசைப்படுகிறோம் எனக்கும் இப்படி மார்க்க அறிவு இருந்தால் கல்வி என்பது இருந்தால் நானும் நிறைய சேவைகள் செய்திருப்பேனே என்று ஆசைப்படுகிறேன் இந்த ஆசையையும் இஸ்லாம் தடை செய்யவில்லை வரவேற்கிறது இந்த வகைக்கு சொல்லப்படும் ரிபோதா தமிழில் அர்த்தம் சொல்வதென்றால் பெருமிதம் யாரிடத்தில் அந்த நியமத் இருக்கிறதோ அவருக்கு அந்த நியமத் இல்லாமல் போகக்கூடாது என்று நினைக்க மாட்டார் அவருடைய நியமத் அவருக்கு அப்படி இருக்கட்டும் எனக்கும் இப்படி கிடைத்தால் நானும் நிறைய நலவுகள் செய்வேன் என்று ஆசைப்படுவார் இது ஆசிரத்தோடு சம்பந்தப்பட்டால் மட்டுமே ஆசிரத்தோடு சம்பந்தப்பட்டு நிறைய சவாபுகளை அஜுறுகளை நன்மைகளை சம்பாதிக்கலாம் என்று ஆசைப்படுகிறான் என்றால் இஸ்லாம் அனுமதிக்கிறது கரியமான சகோதரர்களே பெரியோர்களே பொறாமை குணம் கூடி கூடி கூடி ஆக உச்ச கட்டத்துக்கு போகும் போது வஞ்சகம் உச்ச கட்டத்துக்கு செல்லும் மனதில் விரோதத்தை குரோதத்தை மறைத்து வைத்துக் கொண்டு முன்னால் நல்லவன் போல் நடித்து சூழ்ச்சிகள் நிறைய செய்து அந்த மனிதனை வீழ்த்தாண்ட முயற்சி செய்வான் இதெல்லாம் இஸ்லாம் ஹராமாக்கிய குணங்கள் இந்த குணங்களினால் பாவம் கிடைக்கும் கனிமான சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே ஒருவன் பொறாமைப்படுகிறானா அவன் செய்யக்கூடிய முதல் தவறு என்ன தெரியுமா அது அல்லாம் அம்மாவின் மீது குறிப்பிடுகிறார் அம்மா இவனுக்கு நிர்ணயித்தது இவனுக்கு கிடைத்தது இன்னொருவனுக்கு நிர்ணயித்தது அவனுக்கு கிடைத்தது அம்மாவுடைய கபா கதிரை ஏற்றுக்கொள்ளாமல் அம்மாவுடைய கபா கதிரை மறுத்து பொறாமைப்படுகிறார் பொறாமை கொள்ளக்கூடியவன் முதலாவது அம்மாவோடு சவால் விடுகிறான் அம்மா அம்மாவுக்கு கேள்வி கேட்கிறான் நீ எனக்கு தராமல் அவனுக்கு கொடுத்திருக்கிறாய் சூழ்ச்சிகள் செய்கிறானா கனியமான சகோதரர்களே இது அல்லாஹுடைய கதிரை பொறுத்து கொள்ளாமல் இருப்பதனுடைய வெளிப்பாடு அல்லாஹுடைய கதிரை நிர்ணயத்தை நாம் புரிந்து கொள்வோம் சபர் பொறுமையை செய்வோம் யாரை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோமோ அவனுக்கு கொடுத்ததை விட நமக்கு கொடுத்தால் அதிகமாகவே தருவான் பொறா பொறாமை படாமல் சபர் பொறுமை செய்யும் போது ஒரு அதியானுடைய உள்ளத்தில் ரெண்டு விடயங்கள் ஒருபோதும் ஒன்று சேரமாட்டாது அல் ஈமான் ஈமானும் பொறாமையும் ரெண்டும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒன்று சேராது ஈமான் இருந்தால் பொறாமை இருக்காது பொறாமை இருந்தால் ஈமான் இருக்காது இதைத்தான் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள் كل الناس يقدر على رضاه إلا حافظ نعمته فإنه لا يرضيه إلا زوالها எல்லா மனிதர்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிர்ணயத்தை கதா கதிரை பொருந்திக் கொள்வார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் பொறாமை காரணை தவிர அவனுடைய நோக்கமே யாருக்கு அந்த நியமம் அறுக்கொடை இருக்கிறதோ அவனுக்கு இல்லாமல் போக வேண்டும் கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே ஷைத்தானிடம் இருந்து எப்படி பாதுகாவல் தேடுமான அல்லாஹால சொல்கிறானோ அதே போன்று பொறாமை காரனுடைய தீங்கில் இருந்து பாதுகாவல் தேடுமாறு நமக்கு வலியுறுத்துகிறான் சூரத்து நாள் அந்த சூறாவில் விட்டும் பாதுகாவல் தேடுமாறு நபிக்கு அல்லாஹு சொல்கிறான் என்ற அந்த மனிதர்களுடைய சில குணங்களை சொல்லி அதிலிருந்து பாதுகாவல் தேடுங்கள் பொறாமை பொறாமைப்பட்டு விட்டால் அவனுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கொள் நபியே சொல்லுங்கள் அல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் கனியமான சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே முதல் முதலாக நடந்த பாவம் தவறு பொறாமையினால்தான் அல்லாஹூத்தால் இப்படியே கட்டளையிட்டான் நபி ஆதவுக்கு சுஜூத் செய் அவ அவசரவகாரமினல் காபிரி மறுத்தான் பெருமையடைத்தான் காவிர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான் பெருமையுடைய தன்மை உண்டாகியது வழிபடக்கூடிய தன்மை இல்லாமல் போனது எதனால் அசத் பொறாமை ஆதமை மண்ணால் படைத்திருக்கிறாய் என்னை நெருப்பினால் படைத்திருக்கிறாய் யாருமா நான் எப்படி ஆதமுக்கு சுஜு செய்வது பொறாமை அதனால தான் உலமாக்கள் எழுதுகிறார்கள் முதல் முதலாக நடந்த தவறே அது பொறாமையினால் நடந்த தவறு பாவம் இந்த பூமியில் நபி ஆதவலைக்கு சலாம் அவர்கள் இறக்கப்பட்டதற்கு பின்னர் முதன் முதலாக நடந்த பாவம் பொறாமையினால் தான் நடந்தது உலகத்தில் யார் இந்த பூமியில் யாருமே இல்லை நபி ஆதமும் அவருடைய பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய ஏற்பாடு ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு பெண் என்று ஜோடி ஜோடியாகத்தான் பிறந்தார்கள் முதலாவது ஜோடி இரண்டாவது ஜோடியை திருமணம் செய்ய வேண்டும் முதலாவது ஜோடி இருக்கக்கூடிய ஆண் இரண்டாவது ஜோடியில் இருக்கக்கூடிய பெண்ணை இரண்டாவது ஜோடியில் இருக்கக்கூடிய ஆண் முதலாவது ஜோடியில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் இதுதான் அம்மாவுடைய கட்டளை காவியிலுடைய காவிலோடு சேர்ந்து பிறந்த அந்த சகோதரி மிக அழகான ஒருவர் அவளை இவனுக்கு திருமணம் செய்ய முடியாது காவியிலுடைய சகோதரி கொஞ்சம் அசிங்கமானவர் அழகு இல்லாதவர் அலங்கோலமானவர் அவளைத்தான் தான் இவர் திருமணம் செய்ய வேண்டும் அந்த பொறாமையில் காவில் என்பவர் காவிலை கொலை செய்தான் உலகத்தில் நடந்த முதல் பாவம் அது பொறாமையினால் நடந்தது கனியமான சகோதரர்களே பெரியவர்களே அன்பானவர்களே இந்த பூமியில் நடந்த முதல் தவறும் இந்த பொறாமையினால் தான் பொறாமை என்பது மிக பயங்கரமான ஒரு நோய் அது ஒரு நோய் அது குணத்தோடு மட்டும் சம்மதப்பட்டது அல்ல சிலருக்கு எந்த ஒரு நல்ல காரியமுமே பிடிக்காது அவர் மட்டும்தான் நல்லா இருக்க வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் நல்லா இருக்கக்கூடாது இன்னொருவனுக்கு ஒரு நியமத்து ஒரு அறுப்படையை கண்டால் அவருடைய முகமே மாறும் உள்ளம் கொதிக்கும் இந்த குணத்தை இஸ்லாம் அறவே விருக்கிறது தெரியுமான சகோதரர்களே அபுல்லை அஸ்தமர் பந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபில் எழுதுகிறார்கள் பொறாமைப்படக்கூடியவர் ஒருவன் இன்னொருவனை பார்த்து பொறாமைப்பட்டால் யாரின் மீது இவன் பொறாமைப்படுகிறானோ அவனுக்கு பொறாமையுடைய தீங்கு போய் சேர்வதற்கு முன்னர் ஐந்து விதமான தண்டனைகளை பொறாமைப்படக்கூடியவனுக்கு அல்லா கொடுத்து விடுவார் முதல் தண்டனை ரம்முல்லா என் தொடரான கவலை யாராவது நல்லா இருந்தால் மனம் இடம் கொடுக்காது மனதில் நொந்து கொண்டே இருக்கும் அல்லாஹால அவனுக்கு தொடரான கவலையை கொடுப்பான் இரண்டாவது கூலி கொடுக்கப்படாத பாவம் பாவம் கிடைக்கும் பொறாமை பட்டால் பாவம் எழுதப்படும் மூன்றாவது மசுல்லா என்பது அலைஹா இழிவை அல்லா சாட்டி விடுவான் அந்த இழிவுக்காக அவர் பின்னால் புகழப்பட மாட்டார் அம்மாவுடைய ஒரு சுண்ணா இருக்கிறது ரெண்டு ஒரு சோதனை கஷ்டம் வந்தால் ரெண்டு மகிழ்ச்சியை கொண்டு வருவார் இந்த இழிவுக்கு இந்த பாவத்திற்கு அல்லாஹுத்தலா பின்னால் ஒரு கூலியும் கொடுக்க மாட்டார் நான்காவது அல்லாஹுடைய கோப பார்வை இவனுக்கு முழுமையாக கிடைக்கும் அவனை விட்டும் சௌபியக்கூடிய வாயில் மூடப்பட்டுவிடும் எந்த ஒரு காரியத்தை அவன் செய்தாலும் அதில் நனவு இருக்காது வரக்கத் இருக்காது வாழ்க்கை முத்திபத்தாகவே இருக்கும் அல்லா சௌபியத்தை எடுத்து விடுவான் பொறாமை படக்கூடியவருக்கு அல்லாஹு கொடுக்கக்கூடிய ஐந்து தண்டனை ஆனாலும் யார் மீது இவர் பொறாமைப்படுகிறாரோ அவருக்கு அந்த பொறாமையுடைய தாக்கம் போய் சேரும் அந்த பொறாமையுடைய தாக்கத்தினால் அவருக்கு நோய்கள் ஏற்படலாம் ஆபத்துகள் ஏற்படலாம் இதை இஸ்லாம் உறுதி செய்கிறது சரியா இதற்குண்டான மருத்துவத்தையும் சொல்லி தருகிறது தெரியமான சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே பஞ்சை நெருப்பு எப்படி வேகமாக சாப்பிட்டு விடுமோ அதே போன்று ஹசத் பொறாமை குணம் அவனுடைய எல்லா நன்மைகளையும் சாப்பிட்டு விடும் எவ்வளவு நெத்திய பூமியில் தேய்க்கும் வேல் அல்ல எவ்வளவு உறுதியும் அல்ல பொறாம குணம் இருந்தால் அடுத்தவர்களை பார்த்து பொறாம பட்டு பட்ட பட்டு என்னுடைய எல்லா நன்மைகளும் அவனுக்கு அதிகம் செய்து விடுவோம் பொறுமை என்பது இல்லாமல் இருப்பதினால் தான் ஹசத் என்பது உருவாகிறது நான் ஒன்றை ஆசைப்படுகிறேன் எனக்கு கிடைக்கவில்லை இன்னொருவனுக்கு கிடைக்கிறது அதை பார்த்து நான் பொறாமைப்படாமல் சபர் பொறுமை செய்கிறேன் அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய நேரத்தில் தருவான் பொறுமை செய்தால் சொல்கிறானே பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் பொறுமையாக நாம் இருந்தால் யாரை பார்த்து நாம் பொறாமைப்பட பார்த்து நாம் பொறாமைப்படவில்லையோ அவருக்கு கொடுத்த வித பன்மடங்காக எங்களுக்கு தருவார் கனிமான சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே பொறாமைப்படக்கூடியவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதில் என்ன தெரியுமா மௌனமாக இருப்பதுதான் யாராவது என் மீது பொறாமைப்படுகிறார் என்னை பற்றி நாலு பேரிடத்தில் தவறாக பேசுகிறார் கதைக்கிறார் என்பதை நான் கேள்விப்பட்டால் சுகோத் மௌனமா இருப்பதுதான் சிறந்த பதில் எங்களுக்கு அது மனம் தாங்குவதில்லை யாராவது என்னை பற்றி பேசினால் கதைத்தால் அதற்கு பதிலடி கொடுக்க போவோம் பொறாமைப்பட்டு பின்னால் சூழ்ச்சி செய்தால் அவரோட சந்தைக்கு போவோம் பொறாமைக்காரனுக்கு தண்டனை என்ன தெரியுமா பொறாமையே தான் அவன் பேசக்கூடியதை செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை கணக்கெடுக்காமல் எங்களுடைய லைஃபை நாம் முன்னோக்கி சென்றால் பொறாமக்காரருடைய பேச்சுகளை காது கெடுக்காமல் உள்ள லைஃபில் முன்னேறி சென்றால் நாம் முன்னேறி சென்று கொண்டே இருப்போம் பேசக்கூடியவர்கள் அதே இடத்திலிருந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் எங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து அவருடைய உள்ளத்தில் பொறாமை ஏற்பட்டு ஏற்பட்டு ஏற்பட்டு அதிலேயே அவர்கள் மரணித்து விடுவார்கள் பொறாமை காலத்துக்கு கொடுக்கக்கூடிய பதிலடி சுக்கூர் மௌனமாக இருப்பதுதான் நீரிழிவு நோய் ஏற்படுகிறது மன உளைச்சலினால் ஏற்படும் சிலருக்கு வசுவாசினால் சிலருக்கு குடும்ப பிரச்சனைகள் தொழிலுடைய டென்ஷனினால் சிலருக்கு பொறாமையினால் அடுத்தவர்கள் நல்லா இருக்கும் போது மனம் இடம் கொடுக்காது உள்ளத்தில் பொறாமையுடைய தீ பற்றி எரியும் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது அதிலேயே அவர்கள் நோயாளியாகி விடுவார்கள் கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே அன்பானவர்களே பொறாமைக்காரர்கள் பொறாமைப்படும் போது பின்னால் சூழ்ச்சிகளை செய்யும் போது அவருக்கு நாம் பதிலடி கொடுக்க கூடாது சண்டை சச்சரவில் ஈடுபடக்கூடாது அவர் என்னை பற்றி பேசியதால் நானும் இன்னும் நாலு பேரிடத்தில் அவரை பற்றி பேசக்கூடாது ஆனால் சூழ்ச்சிகளில் சிக்காமல் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ரசூல் செல்லம்மா அழகி ஒசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் மோமினோ கரீம் மோமின் என்பவன் சங்கையானவன் ஆனால் ஏமாறக்கூடியவன் நல்ல சாதியான மக்களுக்கு சூழ்ச்சிகள் சதிகள் தெரியாது அடுத்தவர்களுக்கு சதி செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் மீது பொறாமைப்படக்கூடியவர்கள் அவருக்கு சூழ்ச்சி செய்வார்கள் சதி செய்வார்கள் அவர் விழுந்து விடுவார் கனிமான சகோதரர்களே சதிகளை சூழ்ச்சிகளை நாம் படித்து வைக்க வேண்டும் இன்னொருவனுக்கு சூழ்ச்சி செய்வதற்கு அல்ல சதி செய்வதற்கு அல்ல நாம் சூழ்ச்சிகளில் சதிகளில் பொறாமைக்காரர்களுடைய பொறாமையில் சிக்காமல் இருப்பதற்காக வேண்டி யாராவது என் மீது பொறாமை பண்ணுகிறார்களா என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது அறிஞர்கள் எழுதுகிறார்கள் ஒருவர் உங்களை அளவுக்கு மீறி புகழ்கிறாரா அவர் உங்கள் மீது பொறாமைப்படுகிறார் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவருடைய உள்ளத்தில் பொறாமையுடைய தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அதை சமாளிக்க உங்களை புகழ்ந்து தள்ளுவார் ஆனால் உள்ளத்தில் பொறாமை அதிகமாகவே இருக்கும் வெளிக்காட்டாமல் அதிகமாக புகழ்வார் சிலர் லேசாக உங்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப புகழ்வார்கள் அது உங்களுக்கு விளங்கும் சிலர் அளவுக்கு மீறி புகழும் போது நீங்கள் உஜாராகிக் கொள்ளுங்கள் அவர் உங்கள் மீது பொறாமைப்படுகிறார் அதை சமாளிக்க உங்களை புகழ்ந்து தள்ளுகிறார் ஒரு நாள் உங்களை கீழே வீழ்த்துவார் சதி செய்வார் இரண்டாவது அறிஞர்கள் எழுதுகிறார்கள் எல்லாத்தையும் ஒருவன் குறை கண்டு கொண்டே இருக்கிறார் உன்னை பற்றி அதிகமான இடத்தில் குறை பேசிக் கொண்டே உன்னை பற்றிய குறைகளை நாலு பேரிடம் பத்து பேரிடம் பரப்பிக்கொண்டே இருக்கிறான் என்றால் அவனும் உன் மீது பொறாமைப்படுகிறான் அவனுடைய சூழ்ச்சியிலிருந்தும் நீ பாதுகாத்துக் கொள்ளும் மீது கடமை கனியமான சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே நபிமார்களே இந்த பொறாமையுடைய சூழ்ச்சியில் இருந்தார்கள் நபியோசு பாலிக்கு இஸ்லாம் அவர்கள் அந்த பொறாமையுடைய சூழ்ச்சியால் தான் கிணற்றில் வீசப்பட்டு மிசிரத்தில் அடிமையாக கொண்டு செல்லப்பட்டார்கள் கனியமான சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே மிக நெருக்கமாக யாரோடு இருக்கிறோமோ அவர்களிடம் இருந்துதான் இந்த ஹசத் பொறாமை என்பது உண்டாகும் அது சொந்த நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஒரே மகல்லாவை வசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அடிக்கடி சந்தித்து கொள்ளும் போது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் தாங்காமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொலையை பார்த்து அவர்கள் தாங்காமல் பொறாமை கொள்வார்கள் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வார்கள் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும் அதனால தான் ஹதீஸ் அந்த கலையில் ஒரு காய்தாவை அடிப்படை கொள்கையை வைத்திருக்கிறார்கள் கலாமுல் அகரான் ஒரே வயதை ஒரே காலத்தை சேர்ந்தவர்களுடைய விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் ஹதீஸ்களை அறிஞர்களுக்கே இந்த சட்டம் ஒரே ஊரில் ஒரே பகுதியில் கிட்டத்தட்ட ஒரே வயதில் ஒரே அந்தத்தில் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களை பற்றி ஏதாவது நான் இடத்தில் கதைத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது காரணம் அது பொறாமையுடைய வெளிப்பாடு ஒருவனுக்கு ஒரு கொடை இருந்தால் சரியான மனிதனாக ஒரு மூமையான மனிதனாக இருந்தால் யாரிடத்தில் அந்த கொடையை சொல்ல வேண்டும் யாரிடத்தில் அந்த கொடை இருக்கிறதோ அவனுக்கு தான் சொல்ல வேண்டும் மூணாவது நபரத்தில் சொல்லக்கூடாது சொன்னால் அது பாவம் கனியமான சகோதரர்களே சிறியோர்களே அன்பானவர்களே நாருள் ஹசத் பொறாமையுடைய தீயை அணைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் பொறாமைக்காரனுக்கு பதிலடி கொடுக்க கூடாது ஆனால் பொறாமையுடைய தீயை நீங்கள் அணைக்க வேண்டும் யாராவது ஒருவர் பொறாமைப்பட்டால் அதனுடைய தாக்கம் எனக்கு வரும் எனது பிள்ளைகளுக்கு வரும் எனது மனைவிக்கு வரும் எனது சொத்து செல்வங்கள் வியாபாரத்துக்கு வரும் வீட்டுக்கு வரும் ஹசல் என்பது உண்மை கண்ணூர் என்பது உண்மை அதனுடைய தாக்கம் எங்களை தாக்கத்தான் செய்யும் ரசூல் செல்லம் வசல்லம் அவர்களுக்கே அந்த தாக்கம் ஏற்பட்டது படைச்ச படைச்சையாக இருந்தார்கள் ஜிபிரி அலை இஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் வந்து பிஸ்மில்லாஹி ومن كل داء نشفيك ومن كل ذي حاسد اذا حسد ومن كل ذي عين என்ற துஆவை ஓதி உடம்பு முழுக்க தடவி விட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுகம் பெற்றார்கள் இந்த துஆவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாவல் தேடியது கண்ணூருடைய தீங்கை விட்டும் பொறாமைக்காரனுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடி தடை விட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுகம் பெற்றார்கள் சாஹிபின் சூரத்தில் பல ரெண்டு சூறாக்களும் அருளப்பட்டதற்கு பின்னர் நபியோர்கள் பாதுகாமல் தேடுவார்கள் இந்த ரெண்டு சூறாவின் மூலமாக மட்டும்தான் ரெண்டு சூறாவையும் அடிக்கடி ஓதி இந்த ஐ கண்ணூர் பொறாமையுடைய தீங்கில் இருந்து எங்களை நாம் பாதுகாத்துக் கொள்வோம் சொன்னார்கள் அல்ல ஐ நோ கண்ணூர் என்பது உண்மை கண்ணூர் என்பது இருக்கிறது கண்ணூருடைய தாக்கம் ஒரு மனிதனை படுத்த படுக்கையாக ஆக்கும் பெற்றோடாக்கிவிடும் கண்ணால் பார்ப்பார் ஒரு மனிதனுடைய ஞானத்தை அற்கொடையை பார்த்து பொறாமை உள்ளத்தில் எரியும் அந்த பொறாமையுடைய வெளிப்பாடால் கண்ணால் பார்ப்பார் கண்ணால் வெளிப்படுவது தான் கண்ணூர் அதனால் கண்ணியமான சோதரிகளே சூரா பலம் சூரா நான் இதை ஓதுவோம் பிஸ்மில்லாஹி உபரீக்க என்ற துவாவை ஓதி உடம்பில் தடவுவோம் பிள்ளைகளுக்கும் பிஸ்மில்லாஹி உபரீக்க என்ற துவாவை ஓதி உடம்பெல்லாம் தடவுவோம் அழுவது விக்கலிமாஹில்லாஹி சாம்மதி மின் கொல்லி ஷைத்தானி வஹாம்மத்தின் என்ற இந்த துவாவையும் ஓதி நாம் என்னுடைய உடம்பில் ஊதிக்கொள்வோம் பிள்ளைகளுக்கும் ஒரே துவிக்கலிமாஹில்லாஹி என்று ஆரம்பித்த அந்த துவாவை நாம் ஓதிவிடுவோம் கண்ணூருடைய பொறாமல்ய இருந்து நாமும் நம்முடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுவோம் கனியமான சகோதரர்களே பெரியவர்களே அன்பானவர்களே கெட்ட குளங்களை விட்டும் நம்முடைய உள்ளத்தை நாம் பாதுகாப்போம் புறம் பேசுவது கோல் மூட்டுவது இதெல்லாம் கெட்ட குடங்கள் ஸ்ரீராந்தி ரன்பத்துள்ளாங்கள் அவர்கள் எழுதுகிறார்கள் என்னுடைய தந்தையோடு நான் ஒரு சபையில் இருந்தேன் இரவு அங்கு உறங்கினோம் சகஜுகிற நேரம் நானும் எனது சந்தையில் தொழுகைக்காக எழுப்பினோம் மற்ற யாருமே எழுப்பவில்லை நான் தொழுந்து விட்டேன் சந்தையை பார்த்து சொன்னேன் எல்லாரும் என் தூங்குகிறார்களே யாரும் எழுப்பில்லையே எங்களுடைய பிள்ளை எங்களிடத்தில் சொன்னால் என்னுடைய பதில் எப்படி இருக்கும் பெரிய ஒரு பயானையே செய்வோம் இதுதான் உலகம் உலகம் இப்படிதான் மாறிவிட்டது இப்படி பெரிய ஒரு பயானையே செய்வோம் ஆனால் ஷீராஜி ரஹமத்துல்லாய் அலை அவருடைய தந்தை சொன்ன பதில் என்ன தெரியுமா நௌமுக அப்வல் மின் இவர்களை பற்றி புறம் பேசுவதை விட நீ உறங்குவதே மேல் ஏன் நான் எழுந்தி அமளிவாதம் செய்கிறேன் இன்னொருவனை பற்றி பேசி எனது அமளிமாதத்துடைய எல்லா நன்மைகளையும் அவனுக்கு அபியாசத்தில் கொடுத்து விடுகிறேன் இவர்கள் முபாரக் ரஹமத்துல்லா கலை அவர்கள் சொல்வார்கள் லவ்கும் அப்தாபுல் நாஸ் லவ் செய்ய யாரையாவது ஒரு மனிதரை பற்றி நான் குறை பேசுவதாக இருந்தால் எனது பெற்றோர்களை பற்றி பேசுவேன் எனது நன்மைகளுக்கு எனது பெற்றோர்கள் தான் மிக தகுதியானவர்கள் நான் ஒருவனை பற்றி பேசினால் அவருக்கு என்னுடைய நன்மைகளை அதியா செய்கிறேன் எனது பெற்றோர்களுக்கு நான் அதியா செய்வேன் புறம் பேசி அது பிரச்சனை அல்ல இன்னொரு மனிதனுக்கு நான் புறம் பேசினது நன்மைகளை ஏன் அதியா செய்ய வேண்டும் என்று இவர்கள் முபாரக் அஹமத்துல்லாஹி அலை அவர்கள் சொல்கிறார்கள் ஹசன் பத்திரி ரசமுல்லா அவர்களை பற்றி ஒரு புறம் பேசப்படுகிறது அவருக்கு அது கேள்விப்பட்டது பல கூலையை அனுப்பி வைத்தார்கள் எனக்கு நன்மைகளை அனுப்பி வைத்தவர்களுக்கு ஜதாக்கெல்லாம் கையிலிருந்து சொல்லி பல கூடையை அனுப்பி வைத்தார்கள் கனிமான சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே பொறாமை குணம் என்பதே ஒரு மூமியினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாத ஒரு குணம் குரோதம் பகை இதெல்லாம் ஒரு மூமியினுடைய உள்ளத்தில் இருக்காது எனவே நாம் யாரை பார்த்தும் பொறாமைப்படாமல் அல்லா தலா எங்களுக்கு தந்ததை பொருந்து கலா கதிரை பொருந்து கொண்டு நாம் பொறுமை செய்வோம் வல்ல ரஹ்மான் அவருக்கு கொடுத்ததை விட எங்களுக்கு பன்மடங்காக தருவான் பொறாமையினால் சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களுடைய சூழ்ச்சியில் இருந்தும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதற்குண்டான துவாக்களை நாம் ஓதுவோம் மிக கவனமாக இருப்போம் எல்லாம் கெட்ட குணங்களில் இருந்து பல ரஹ்மான் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக நல்ல குணங்களை நல்ல பண்புகளை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக ஆமீன்